النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نزلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் கலாம் என்னும் இலேற்றமும் முகமது முஸ்தபா அஹமதுல் முஸ்தபா சையீதுல் கவுனைன் காசமுல் நபியின் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க வழிமுறைய எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமிலான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லறியாக்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு எவ்வளவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அன்மனவானுகோ புனிதமான இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் நிலைமைகள் சிரமங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நிவாரண ஒரு சொல்யூஷன அல்லா தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்துல வச்சிருக்கிறார் அதே மாதிரி தனிப்பட்ட மனிதன் மாத்திரம் அல்ல ஒரு சமூகம் ஒரு கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்துல அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் நிலைமைகள் சோதனைகளுக்கும் அல்லாஹாக்கு சுபகான எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை மூலமாக தெளிவாக எங்களுக்கு பற்றி தந்திருக்கிறார் எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாமில படிச்சு தந்து இல்லை என்று எந்த தலையங்கமோ எந்த விடயமோ அல்லாஹு மகானகுவத்தால வைத்தது கிடையாது இஸ்லாமின் மூலமாக அல்லாஹாக்கு அல்லாஹு மகானகுவத்தால மனிதனுடைய ஒவ்வொரு கட்டம் நிலைமைகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தெளிவுகளை தெளிவுசங்க அல்லாஹ் குரான் ஹதீஸின் மூலமாக படிச்சுட்டார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க யாருமே நினைக்க கூடாத எல்லா சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் மாத்திரம்தான் தருவது இந்த வேர்ல்ட்லி அட்வைஸ் உலகளாவிய ரீதியில லௌகீக ரீதியில எங்களுக்கு இஸ்லாம் சரியான வழிகாட்டல்கள் தந்தில்ல என்பதாக நாங்க ஒரு நாளும் நினைக்கக்கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எக்கனாமிக் என்று வரக்கூடிய நேரத்துல பொருளாதாரம் என்று வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதாரத்தை மாத்திரம் அல்ல ஒரு கம்யூனிட்டி ஒரு சொசைட்டி ஒரு கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தை பற்றியும் எக்கானமியை பற்றியும் இஸ்லாம் தெளிவாக பேசிதான் இருக்கு கணேதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு சுபகான முகமது வசல்லம் அவர்களுக்கு முன்னால அனுப்பிய ஒரு நபிதான் யூசுப் அலஹி வசலாம் அவர்கள் அந்த யூசுப் அலஹி சலாத் வசலாம் அவர்கள் ஜெயில இருக்கிறாங்க அரசர் ஒரு கனவு ஒன்று சுருக்கமாக சொன்னா அந்த கணவர் ஒரு விடயம்தான் அவர் காண்கிறார் கொழுக்க ஏழு மாடுகளை மெலிந்த ஏழு மாடுகள் சாப்பிடுது அவர் அவருடைய மினிஸ்டர்மார்கள் கிட்ட பேசுறாங்க இந்த கனவுக்கு விளக்கம் என்ன அந்த மினிஸ்டர்ஸ்ல ஒருத்தர் சொல்றார் நான் ஜெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல யூசுப் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த கனவுக்கு விளக்கம் தருவார் யூசுப் அலை சலாம் அவங்கள கூப்பிட்ட நேரத்துல எங்கட லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அவர் தெளிவாகவே சொல்றார் முதல் ஏழு வருடங்கள் உங்களுக்கு ரொம்ப வசதியான காலமாக இருக்கும் அடுத்த ஏழு வருடங்கள் ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் இந்த நாட்டுல நடக்கும் போது ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது என்பதாக கடவுளுக்கு விளக்கம் சொல்றாங்க ஒரு பைனான்சியல் போது ஆஃப்டர் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த மக்களுடைய பிரச்சனைகளை மாத்திரம் பேசுவார்கள் அந்த நபிமார்கள் அந்த பிரச்சனைகளுக்கு செல்யூஷனையும் அல்லாவுடைய புறத்தில் இருந்து மக்களுக்கு எடுத்து காட்டுவாங்க கணேசகுரிய சகோதரர்களே நண்பர்களே மட்டும் சொல்லிட்டு மௌனமா நீங்க என்ன முதல் ஏழு வருடங்கள்ல விவசாயத்துல வரக்கூடிய ஆவச்சிருக்கிறேன் அதுல ஒரு போர்ஷன் வந்து ஸ்டோர் பண்ணி கொண்டே வாங்க அது அடுத்த ஏழு வருடங்களுக்கு உங்களுக்கு பிரயோசனம் தரும் என்பதான் இந்த நேரத்துல நாங்க இஸ்திஸ்தா சொல்லுவோம் நாங்க துவா மட்டும் கேட்டுக்கொண்டிருப்போம் நாங்க எல்லாம் திக்கர்ல உட்கார்ந்து கொண்டு அல்லா கிட்ட மண்டாடுவோம் இந்த மாத்திரம் யூசுப் அலஹி சலாம் அவங்க சொல்லல ஒரு எக்கானமி எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த அமைப்புல சொன்னாங்க முதல் செவன் இயர்ஸ் நாங்க ஸ்டோரேஜ் வந்து செஞ்சோம் ஏழு வருடங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல்ல சொன்னாங்க தேவைண்டா நீங்க ட்ரெஷராக ஆக்குங்க இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டி செஞ்சு காட்டுறேன் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரப்போது ஒரு எக்கனாமிக்ஸ் போல ஒரு நபி அந்த கம்யூனிட்டிக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம் அது மாத்திரமல்ல யோசிங்க முதல் ஏழு வருடங்கள் ஆகஸ்ட ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அடுத்த ஏழு வருடங்கள் மக்களுக்கு சும்மா வீட்டுல இருந்து கொண்டு சாப்பாடு கவர்மெண்ட் கொடுத்தா ஏழு வருடங்கள் ஏழு வருடத்தை விடுவோம் ஏழு நாள் ஒரு மனிதனுக்கு சும்மா சாப்பாடு கொடுத்தா எட்டாவது நாள் தொழிலுக்கு போங்க என்று சொன்னா சோம்பரமா இல்லை அதுல சொல்லுவாங்க அது செவன் இயர்ஸ் நாம இவங்களுக்கு சும்மா சாப்பாடு கொடுத்தா சோம்பேறி எனவே இதுக்கு என்ன செய்யறது இல்ல இல்ல நீங்க கைத்தொழில் என்ற அமைப்புல நீங்க சில ப்ரொடக்ட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை எடுத்துக்கொண்டு வந்தாதான் நாங்க ட்ரெஷரர் நான் ட்ரெஷரர் நான் ட்ரெஷரில் இருந்தவங்களுக்கு அந்த நேரத்துல சாப்பாடு தருவோம் ஏழு வருடங்கள் நீங்க வேலை செய்யணும் சோம்பேறி ஆகக்கூடாது வெளியேற்றக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே இந்த செல்யூஷனை ஒரு நவியின் மூலமாக அல்ல முழு மனித சமுதாயத்துக்கும் அல்ல பண்ணிட்டாரா ஏழு வருடத்துடைய பஞ்சத்துக்கும் சொல்யூஷன் இஸ்லாம் வெற்றிதான் இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த கவலைக்குரிய விஷயம் முழு உலகமும் இப்ப பேசுது முழு உலகமும் இப்ப பேசுது உலகம் பைனான்சியல் கிரைசிஸ் இருக்குது பணம் ஒரு கூட்டத்துடைய கையில மாத்திரம் தான் இருக்குது எத்தனையோ நாடுகள்ல மக்கள் பசியில் இருக்கிறாங்க யுனைடெட் நேஷன்ஸுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது day thirty thousand people are dying ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரம் மக்கள் உலகத்துல வபாத்தாகிறாங்க பெரும் பசியின் காரணமா நாங்க இப்ப சும்மா முடிஞ்சது போயிட்டு பகல் சாப்பாடு ஒரு பிப்டீன் மினிட் சாப்பிடுறோம் இருக்கோம் thirty thousand more than thousand நான் பிப்டீன் மினிட் சாப்பிடுறேன் முழு உலகத்துல நூத்தி கணக்கான ஆயிரம் கணக்கான மக்கள் வபாத்தாகி கொண்டிருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம இந்த முழு உலகத்துடைய கிரைசிஸ் இல்லாமக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் யுனைடெட் நேஷன் சொல்லுது if the only most richest 225 people, not 2250. 2250 is the level, 225 most richest people of the world gives only 4% of their wealth. 4%. Annually, இல்ல இல்ல once இப்ப ஒரு நாள் கொடுத்து போடுங்க which amounts more than 40 billion US dollars, 40 billion US dollars to back on the 4% army, which is sufficient to fulfill the basic needs of the whole humanity. பேசிக் நீட்ல தண்ணி சப்ளை பண்றது சாப்பாடு கொடுக்கிறது இந்த கரிபான நாட்டுகளுக்கு உதவி செய்யறது இது போதும் உலகத்துடைய இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இப்ப இப்ப வந்தா ஒண்ணு முழு கொடுக்க தேவையில்லை நாலு பர்சன்ட் கொடுங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்க தேவையில்லை இன்றைக்கு மட்டும் கொடுங்க கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அத உலகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக் எழுது பாருங்க நான் நாடுகளோட பேர்களை சொல்ல விரும்பல சில நாடுகள் சம்பளத்துக்கு செலவழிக்கிறது ஆப்பிரிக்கன் சில நாடுகளுக்கு அனுப்பினா ஒரு வருஷத்துடைய சாப்பாட்டுக்கு போகும் என்டர்டைன்மெண்ட் செலவழிக்கிறது ஆப்பிரிக்கா சில நாடுகளுக்கு அனுப்பினா ஒரு வருஷத்துடைய சாப்பாட்டுக்கு போதும் இன்னும் ஒரு நாடு உலகத்துல சும்மா கொடுக்கிற பழக்கமே இல்லை அதுதான் இந்த காலத்துல ஏன் அவங்க வச்சிருக்கிற டெபினிஷனே ஹியூமனுக்கு ஹியூமன் இஸ் என் செகுலரிசம் என்ன சொல்லுது ஹியூமன் இஸ் எக்கனாமிக்கல் அனிமல் மனிதன் என்று பிறந்ததும் ஒரு மிருகம் தான் வித்தியாசம் இட் இஸ் எக்கனாமிக்கல் அனிமல் எப்பயும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்கும் நான் உருவா கொடுத்த அவ்வளவு கிடைக்கும் முழு உலகமே செல்லுது இந்த ஆப்பிரிக்கன் ஏழு நாடுகளுக்கு நாங்க இவ்வளவு கடன் கொடுத்தோம் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க என்பதா எங்கேயும் சும்மா கொடுக்காது வட்டிக்கு தான் கொடுக்கலாம் சகோதரர்களே நண்பர்களே முழு உலகத்துக்கும் ஒன்று சேர்ந்தா இப்ப உலகத்துடைய வறுமை இல்லாமலாம் ஆனா அது செய்ய மாட்டோம் கலைஞர்கள் வந்தேன் என்றால் இன்னொரு நாடு கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மாவு எக்ஸஸ் ஆகிக்குது ஆனா அது சும்மா கொடுக்கறதுக்கு தயார் இல்ல எனவே என்ன செஞ்சிட்டாங்க கடல்ல தூக்கி வீசிட்டாங்க அதுக்கு பிறகு அது பிடிபட்டுட்டு கேட்டாங்க ஏன் நீங்க கடல்ல வீசினீங்க இதுக்கு இன்கொயரி நடந்து கொண்டிருக்குது ஸ்டாட்டிஸ்டிக் செல்லது அந்த நாட்டுடைய அந்த கடல்ல போட்ட மாவு இருக்குது அந்த மாவு ஒரு வருஷத்துடைய சாப்பாடு அந்த முஸ்லிம் மக்களுடைய என் மாவு கூட இருக்குது அந்த பிரைஸ மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி கடல்ல வீசுவோம் அந்த பகையில உள்ள மக்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் கடல்ல வீசுவோம் பிரச்சனை இல்லை உலகத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எனவே அல்லா எங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் சில மனிதர்கள் கிரைசிஸ் இருக்குது இஸ்லாம் இஸ்லாமுடைய சொல்யூஷன் உலகமே சொல்லுது சொல்யூஷன் இந்த இருநூத்தி அஞ்சு பேர் முன்னுக்கு வந்தாலே போதும் ஆனா இஸ்லாம் அவ்வளவு யாரையும் கஷ்டப்படுத்தல இஸ்லாம் சொல்றது நலவந்தர்களே உங்களுக்கு சகாத் வாஜிபாகினா நீங்க டூ அண்ட் கொடுத்தா போதும் மூணு நாட்டுல சகாத் சரியான முறையில நடந்தா இந்த பைனான்சியல் கிரைசிஸ் இல்லாமக்க ஏழுமா அல்லா ஒரு ஒரு இதை லேசான ஒரு நிலைமை அல்ல உண்டாக்குவான் அல்ல யூசுப் அலஹி சலாத்து சம்பவத்தை சொல்லி அல்லா குரான்ல காட்டுறான் ஏழு வருஷத்துடைய பஞ்சம் அதுக்கே சொல்யூஷன் குரான் செல்லுது எனவே ஜகாத் மூலமாக சார் இதெல்லாம் ஜகாத்தால நடக்கும் என்று ஒரு கட்டு கததான் இதெல்லாம் எங்க நடக்க போகுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹரீஸ் செல்லம் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்துல நவியாவங்க எவனுக்கு அம்மா ரவி அல்லாஹ் எமனுக்கு முகாஜிபுல் ஜபர் ரவி வசல்லம் அவட காலத்துல போன முகாஜ் ரவி அல்லாஹு அனுபவங்க ரிவாயாத்கள்ல கிதாப்ல வருவது உமர் ரவி அல்லாஹு அனுபவோட கிலாபத்துடைய காலத்துல என்ன செய்யறாங்க அவர் அனுப்புறார் உமர் ரபி அல்லாஹ் மதியம் இப்ப அரபு நாடுகள்ல ஒரு ஏழு நாடு தான் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யமன்ல இருந்து ஒன் தேர்ட் ஜகாத் வருவது மதியம் உமர் ரபி அல்லாஹுவன்னு நான் உங்களுக்கு இந்த மக்கள்கிட்ட டேக்ஸ கேட்டு எனக்கு அனுப்ப சொல்லல உமர் இது ஜகாத் அனுப்பியிருக்கிறேன் இரண்டாவது வருஷம் ஏன் ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இரண்டாவது வருஷம் என்ன நடக்குது பிப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு எனவே எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல மதியில கடுப்புறாங்க மூணாவது வருஷம் கிட்டாப் எழுதுறாங்க யமனுடைய முழுமையான சகா மதீனக்கு பேசுல் மாலுக்கு அனுப்பப்பட்டுச்சு என் யமன்ல ஜகாத் எடுக்கிறதுக்கு யாருமே இப்ப நிரூபிச்சு காட்டிதான் இருக்குது இது கட்டுக்கதைகள் அல்ல அப்துல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அவங்க நைன்டி எயிட்ல ஆட்சி எடுத்தவர் ஆட்சி செஞ்சது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உமரிபுல் அசீஸ் ரஹமதுல்லாஹி அலையவங்க ஆட்சி செஞ்சது ரெண்டரை வருடம் மந்த் இந்த தேர்ட்டி மந்த்ஸ்ல விதாயாவன் நிகாயா என்ற கிதாப்ல வருவது கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில வீதிகளுக்கு ஆட்கள் அனுப்பினாங்களாம் நீங்க அலான் பண்ணுங்க நோட்டீஸ் கொடுங்க ஐநல் ஐநல் ஐநல் யதாமா இருந்தா வாங்க என்னோட பணம் இருக்குது வந்து எடுத்துக்கோங்க நிகாக்கு மகள் பணம் இல்லையா வாங்க கடனாளிகள் வாங்க எங்களுக்கு இருக்குது ஏதாவது பண்ணுவோம் ஒன்று ஒவ்வொரு வீதிகளாக ரோடால அதை எடுக்கிறதுக்கு யாருமே நீங்கள் அதே ஒரு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஈராக்ல கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க ஈராக்குடைய கவர்னருக்கு அப்துல் ஹமீத் பின் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க உங்களோட சக்காத்தால நீங்க யாருக்கு யார் யாரெல்லாம் கடன் எடுத்திருக்கிறாங்களோ நல்ல விடயங்களுக்கு அந்த கிட்டையெல்லாம் இருக்கிறாங்களோ கொடுத்து முடிச்சிடுங்க அவர் பதில் அனுப்புறாங்க ஹலீஃபா மீது மூமி கொடுத்து முடிச்சுட்டான் ஆனா இன்னும் எக்ஸஸ் இருக்குது அதில் கட்டுற போகுது சொல்றாங்க யாருக்கு நிக்காக்கு அவருக்கு மகன் கட்டேலாம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துடுங்க மருவ பதில் வருவது நீங்க சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஆனா இன்னும் பண்ட் எக்ஸஸ் இருக்குது மூணாவது லெட்டர் போகுது யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள விலைக்கு வாங்கி உருவ விட்டுடுங்க அதுக்கு புறவும் பதில் வருவது இன்னும் எக்ஸஸ் ஆகிடுது மியராஜ்ல சகோதரர்களே நண்பர்களே மிஸ்டருடைய கவர்னரும் எழுதுறாரு நான் மிஸ்டருக்கு போனால் அந்த மிஸ்டர்ல தகா இருக்கிறதுக்கு யாருமே இல்லை இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆப்பிரிக்க நாடுகள் நாங்கள் ஏழு நாடு ஏழு நாடு ஏழு நாடு சொல்றோம் காலத்துல ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினாங்க கவர்னராக அவர் தனோந்தர்கள் கிட்ட பணத்தை சேகரிச்சுட்டார் அவர் எனக்கு ஒரு சதம் கூட கொடுக்கறதுக்கு முடியாம பேசிட்டு இந்த உமரபன் அப்துல் அசீஸ் அது அகதன்னா உமரபுல் அப்துல் அசீஸ் மக்களை தனவங்கள் ஆக்கிட்டார் எடுக்கிறதுக்கு யாருமே ஆப்பிரிக்காவில் இருக்கிறதா இது ஆப்பிரிக்கா ஆட்சி செஞ்சது ரெண்டரை வருடங்கள் கணியத்துக்குரிய நண்பர்களே எனவே இஸ்லாம் என்ற சொல்லிச்சோ அதை செஞ்சியும் காட்டிதான் இருக்கிறது ஆட்சியாளர்கள் சரியான முறையில் அவர்களுடைய ஆட்சியை செஞ்சா அந்த ஜகாதுடைய சிஸ்டத்தை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இஸ்லாம் என எல்லாம் ஸ்பிரிச்சுவல் மாத்திரம் அல்ல எக்கனாமிக்கல் பைனான்சியல் ப்ராப்ளம்ஸுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்யூஷன் தந்துதான் இருக்கிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப ஒரு விவாதத்தை நாங்கள் கூட்டாக செய்வோமோ அந்த விவாதம் இருக்கிறே அதனுடைய ரூ அல்லா வைத்திருக்கிறார் தொழுகை அல்லா கூட்டான ஒரு அமலாக வைத்திருக்கிறார் அஞ்சு நேரம் மத்தியது வாரம் தொழுகிறோம் மஷா அல்லா நோம்பு எல்லாமே ரமதான கூட்டாக தான் நோம்பு முடிக்கிறோம் கூட்டாக தான் திருநாள் கொண்டாடுறோம் ஹஜ்ஜி அது எங்களுக்கு விருப்பமான மாதம் அல்ல எல்லாமே சேர்ந்துதான் பேச ஹஜ்ஜ செஞ்சுட்டு அந்தந்த நாட்கள் அந்தந்த விவாதத்தை செய்யறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மஹல்லாக்கள் ஒவ்வொரு ஏரியாக்கள் ஒவ்வொரு நாடுகள் அந்த பகாருடைய விஷயத்தையும் இரவு கூட்டாக கிடைச்சவர்கள் நாங்கள் யோசிச்சு கஷ்டமான மக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுடைய தேவைகளை நாங்க பூர்த்தியாக்கினோம் என்றா எல்லாம் சொல்றேன் சகோதரர்களே நண்பர்களே ஜகாத் மூலமாக எல்லாம் சொல்யூஷன்ஸ் இந்த காலத்திலே வெற்றிதான் இருக்கிறார் இந்த காலத்திலே வெற்றிதான் எனவே எந்த அளவுக்கு கிடைக்கும் ஜகாத் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த கலெக்டிவ் ஜகாத்துடைய கன்செப்டுக்கு நாங்களும் வைத்து உதவி செய்யறதுக்கு முயற்சி செய்யறதுல உள்ள பெனிஃபிட் இருக்குது அதிகமாக இருக்குது என்பதால் ஜம்யத்துள் உலமால நாங்களும் கண்கூடாக காட்டோம் அண்டோம் என் ஜம்யத்துள் உலமாவுடைய அந்த அந்த வழிகாட்டல் பிரகாரம் கிட்டத்தட்ட நாடலாவிய ரீதியில இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்பது மகல்லாக்கள்ல நடக்குது சுபகானல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு அழகான ரிசல்ட்களை கண்டு கொண்டிருக்கிறது அதான் இந்த மகல்லகம் கொடுத்த ஒரு பாக்கியம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக இந்த பல்பிட்டி மகளையும் நடக்குது மூணு அளவர்கள் கமிட்டியில இருக்கிறாங்க அழகாக நடக்குது ஆனா நாங்க எவ்வளவு பங்குதாரி இருக்கிறோம் என்பதனால ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் நான் இருக்கக்கூடிய மகல்லா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹஜீசுக்கு துதித்தில் அல்லா செல்வான் நான் பசியில இருந்தேன் நீ எனக்கு சாப்பாடு தரவில்லை நான் உடுப்பு இல்லாம இருந்த நீ எனக்கு ஆடைகள் அறிவிக்கலே நீ எங்க பக்கத்தில் இருந்தாய் நீ தானே நல்ல சாப்பாடு கொடுக்கக்கூடியவன் இல்ல இல்ல இந்த மனிதன் போன்ற மகள்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் நான் அவனுக்கு பக்கத்துல தான் இருந்த நீ வந்திருந்தா என் பெற்றுக் கொண்டிருப்பா என்பதான் கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நேரத்துல தான் பொதுவாக அந்த நிர்வாகிகளும் விளங்குவாங்க மகல்ல மக்களும் விளங்குவாங்க நாங்க வாழ்ற மகல்ல இந்த ஆளாக கல்வியா இருந்தாலும் நீங்க பெண்ணுக்கு பேசி பாருங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்களோட தொழிலத்தை விட சிலர்களுடைய தொழிலத்தை விட சின்ன வீடுகள் தான் தொழிலட் எங்களோட வீடு அடிக்குதோ அதை விட சின்ன சைஸ் வீடுகள்ல வாழ்றோம் அப்துல் ஹமீத் வந்தோம் அழகான அமைப்புல பைபிள் பிரசாத் செய்யறாங்க வருஷ வருஷம் ஒரு ஏழு மில்லியன் சேர்க்கிறாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி இந்த வருஷம் ஏழு ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் சேர்த்து two hundred and fifty three community கொடுத்திருக்கிறாங்க செல்றாங்க ஒரு ஊடு எங்க டாய்லெட் விட சின்னதாக பெண்கள் கணவன் மனைவி ரெண்டு குமரக்குள்ளே ஆம்பளக்குள்ளே எல்லாம் ஒரே ரூப்புள்ள நோக்கி அந்த குடும்ப வாழ்க்கை கேட்டாங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு ஒன்றும் தேவை பாத்ரூம் மட்டும்தான் டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் எங்களுக்கு அனுப்பலாம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து செஞ்சு எங்களுக்கு டாய்லெட்டை மட்டும் கேட்டுட்டாங்க தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் நண்பர்களே நாற்பது வயசு பெண்மணி வெளிநாட்டுல தொழில் செய்யலாம் நாங்க எல்லாம் ஏசுறதுக்கு தயார் ஏன் பெண்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க ஏன் பெண்கள் சீனாவுக்கு போறாங்க ஏன் பெண்கள் அச்சிக்கு போறாங்க கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பேசி கேட்டோமா ஏன் போறீங்க என்பதா நாற்பது வயசு வெளிநாட்டில் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு இல்ல ஏமா நீங்க கல்யாணம் முடிக்காம வெளிநாட்டில் இருக்கிறீங்க எனக்கு நடந்த நிலைமை இந்த தங்கத்துக்கு நடக்கக்கூடாது நான் கல்யாணம் முடிக்கல நான் வெளிநாட்டுக்கு போறது என்ன தங்கத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் நான் முடிக்காத பிரச்சனை இல்லை என்ன செய்யறேன் எனக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில மகல்லாக்கள் ஒரு பெண்மணி எடுத்து அசட்டி ஏன் கேட்டார்கள் விவசாயத்துக்கு போற ஒரு பொம்பளை அறிகிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கேட்டா என்ன மாப்பிள்ளையில ஆளாதிப்படி என்ன பிள்ளையில ஆளாதிப்படி நீங்க எல்லாம் ஏத்துறீங்க ஆனா ஒரு அஞ்சூறு வயது காலத்துக்கு யார் தெரிவிக்கிற எத்தனை பேரு கிட்ட பேசி கேட்டோம் யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அல்லாக்கு நாங்கள் சுப்பூர் செய்யணும் அல்லாஹ் நாங்க சுக்குரு செய்யணும் இன்னும் எங்க மக்கள் குப்புருக்கு போகல வினாக்கு பேசியிருக்கிறாங்க ஆனா நாங்கள் அற்பாவீங்க சூழலுகிறாங்க வாய்ப்புகள் வெளியேற்றக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே பேசி பாருங்க அவங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் என்ற ரீதியில பைக்கு சக்காத்து செலவழிச்சிருக்கீங்களா அந்த வாலிபர்களை கூப்பிட்டு ஓகே மகன் நீங்க ஒருவன் ஏழுவன் பேர்தான் ஆனா பயப்பட வானம் உங்களுக்கு ஒரு நல்ல பியூச்சர் வந்து இருக்குது நான் உங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் நாங்க செய்வோம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதாவது உங்களுக்கு ஏசி பண்றதுக்கு வெளிநாட்டுக்கு இந்த மெக்கானிசம் இல்ல இந்த ஈஸி மணி ஒவ்வொரு அவரான வழிக்கு போறாங்க ஏசுறதுக்கு தயார் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நாங்க தயார் பெரியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மக்களுக்கு புறப்பட முன்னால் அந்த மக்கள் அந்த நிலைமையிலிருந்து வெளியே எடுக்கிறது நான் என்ன செஞ்சேன் என்றதை யோசிப்போம் என்றதை நான் நான் விஷயம் அல்ல சில பெண்கள் டிரைவர் வந்து இது மூணு கிழமைக்கு முன்னால நடந்தது கட்ட தடைகள் வந்து கேட்கிறான் முக்தி ஒரு முபாரக் எங்க ஒரு உணவாக்கள் எங்க இப்பதான் ஒரு பெண்மணியா எங்களை ஒரு முஸ்லிம் பெண்ண ஒரு தவறான இடத்துல விட்டுட்டு அது அவனோட நிலவு பரிதாபமான நிலவு அவன் அதை வேற என்ன செய்யல அவன் எங்களுக்கு எடுத்துட்டு போறான் வேற சொல்யூஷன் இல்ல நேற்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கண்ணியத்துற ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் இப்ப செஞ்சு கொண்டிருக்குது அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு வருவது ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் கொண்டு ஒரு மனிதன் மட்டிக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த போரின்ல நைன்டி எங்களோட பெண்கள் தான் இருக்கிறான் நைன்டி பர்சன்ட் இன்டர்வியூ பண்ணினாங்க எவ்வளவு மூவாயிரம் ரூபா எவ்வளவு ஐயாயிரம் ரூபா ஏன் எங்களுக்கு மேற்கூர் மகன் பிரகாஷ் இல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறது ஏசுனதுக்கு தயார் ஏன் வட்டிக்கு போறாங்க என்று சொல்றோம் ஆனா எங்க போறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொல்பிட்டி கணவந்தர்களை யோசித்தோடும் நான் ஹயாத்தோடு இருக்கும் வரை இந்த கொல்பிட்டியில யாருமே பசியில் இருக்க கூடாது யாருமே வட்டிக்கு போக கூடாது யாருமே தினாக்கு போகக்கூடாது யாருமே கஷ்டமான வாழ்க்கையை வாழக்கூடாது இந்த பிக்சர் ஒவ்வொரு மகல்லாக்கள்ல வந்தா ஜனதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லா நிச்சயமாக இப்படி வரலாறு நிமிஷம் வச்சாலும் இந்த நாட்டுல இந்த குட்டி சின்ன நாட்டுல எனக்கு செய்யறது கஷ்டமான வேலையா முழு நாட்டுக்கும் விளங்குறது என்ன முஸ்லிம்கள் தனவந்தர்கள் முஸ்லிம்கள் தனவந்தர்கள் பிரச்சனை இல்லாம வாழ்றாங்க இல்ல ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களோட எக்கானமியில எங்களோட நாட்டு எக்கானமியில ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முஸ்லிம்கள் கிட்ட வாழ்றதாயிருக்கும் கோபியா டென் பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிளாஸ் வருவதாயிருக்கும் ஆனா நன்றாக விளங்கிக்கோவோம் eighty percent of all community ரொம்ப கரீபான பகீர் மிஸ்கின் தான் அப்போ ஒரு பர்சன்ட் மக்கள் அவர்களுடைய தனம் அவர்களுடைய இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் தான் நாட்டுல டுவெண்ட்டி பர்சன்ட் பிளஸ் காட்டுது இந்த நாட்டுடைய எக்கானமியில அந்த பேசிக்கலி முஸ்லிம்ஸுடைய எக்கானமிய பார்த்தா கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை கஷ்டமான நிலைமை இருக்கிறார் எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் நாங்க முன்வரணும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எங்கெங்கெல்லாம் ஜக்காக்கள் நடக்குதோ குறிப்பாக கொள்கையில பல வருடங்கள் நடந்து ஜம்யாவும் சில டிஸ்கஷன் இவங்களோட வச்சாங்க அழகாத அமைப்புல செய்யறாங்க உலமாக்களுடைய கைடன்ஸோட எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எங்களுடைய பங்களிப்பு என்னன்றதை நாங்க பாக்குறது இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரிதான் ஏழைகள் அவர்கள் அவர்களுக்குரிய கைடன்ஸ் என்ன நபியவங்க அவர்களுக்குரிய கைடன்ஸ் நீங்க நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வாழம் உங்களோட அட்டென்ஷனை நீங்க அல்லாஹின் பக்கம் திரும்ப நபியாவிட்ட வந்து கேட்டேன் நபியாவை மருவ கேட்டேன் மருவ தந்தாங்க மர்மம் கேட்டார் நபி சொன்னாங்க இந்த உலக வஸ்துக்கள் இருக்குது பணம் இருக்குது இது ஆசையா இருக்கும் இன்பமா இருக்கும் ஆனா யாரெல்லாம் இது புறக்கணிக்கிறாங்களோ எடுக்காம இருப்பாங்களோ அவர்களுக்கு அல்ல வரக்க செய்வார் யாரெல்லாம் எடுப்பாங்களோ அவர்கள் எவ்வளவு எடுத்தாலும் அவங்களுக்கு போதாம தான் இருக்கும் குழுக்கும் கரம் எடுக்கும் கரத்தை விட சிறந்தது ஹகீம் சென் யார் சூழல்லா இதுக்கு பொருள் யாரு கிட்ட கேட்க மாட்டேன் நல்லா கிட்ட மட்டும்தான் கணேசகுரிய சகோதரர்களே நண்பர்கள் அபூபக்கரத்தில் எல்லாம் ஒன்றவன சிலாபத்துல சொல்றாங்க அக்கீவோட பங்கோடு இருக்குது நான் சத்தியம் பண்ணிட்ட மவுத்து வரக்காட்டி நான் யாருக்கிட்ட கேட்க மாட்டேன் நல்லா கேட்க மாட்டேன் அபூமாமா ரவி எல்லாம் மசிதில் இருக்கிறாங்க ரவி அவங்க கேட்கிறாங்க இப்ப மசிதில யார சொல்லலாம் சரியான பிரச்சனையா கடல் யார சொல்லலாம் எங்க போய் யார அந்த ஆட்சியார் கிட்ட போங்க இந்த ஆட்சியார் கிட்ட போங்க இல்ல இல்ல நபி அவங்க கைடன்ஸ் கொடுத்தாங்க அல்லாஹும் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் புகல் வஊது பிக மினல் கலபத்தி இந்த துஆவை நீங்க ஓதுங்க அல்லாஹ் ஒரு கடனை நீக்குவான் ஒரு நாளைக்கு பின்னால் அல்லாஹ் அந்த கடன் இருந்து பாதுகாக்கிறான் இன்னொரு சாமி கேட்கிறாங்க இந்த நேரத்துல எங்க சொல்றாங்க யாரும் வீட்டுல இருக்கல யாரும் சொல்லலாம் கடன் அது வாழது யாரும் சொல்லாம வீட்டுக்குள்ள போகல சலாம் சொல்லிட்டு போவோம் சலவாத்தங்க சொல்லுங்க சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுங்க எவ்வளவு நேரம் போ السلام عليكم ورحمة الله وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد இப்படி வீட்டுக்குள்ள போவோம் நபியாவோட கைடன்ஸ் அமல் இபாதத் ஒரு வாரத்துக்கு வந்து சொல்றாங்க யார் சூழல்னா நீங்க சொன்ன முறையில வீட்டுக்குள்ள போனால் கடல் தொழில் அல்ல எவ்வளவு வசதியை தந்தான் என் மகள்ல மக்களுக்கு சதகா கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா இது அவர்களுக்குரிய நம்பியம் அவன் நினைக்கணும் ரைசூர் எனக்கு இல்ல என் அறுத்தூட்டுக்கு கொடுக்கட்டும் அல்லா அதிலிருந்து அல்லா நான் எடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இதுதான் அவர்களுக்குரிய தேடி தேடி தேடி அத சொல்லுங்க என்ன அவர் கஷ்டத்தை சொல்லுங்க எவ்வளவு அழகான கம்ப்ரிஹென்சிவ் மார்க்கத்தை அல்ல எனக்கு தந்திருக்கிறார் எனவே கணேசக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அமைப்புல ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் ஏந்த பங்களிப்பு என்ன ஏந்த மகள்கள் ஒரு கசாச ஸ்டார்ட் பண்ணணும் எங்களை மத்தியில நடந்து கொண்டிருக்கிறது ஏந்த பங்களிப்பை நான் கொடுக்கணும் அந்த ரீதியில நினைச்சிட்டோம் என்றா எங்க நாட்டுல நிலைமைகள் அல்ல இன்ஷால்ல மாற்றுவான் எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ எல்லாத்தோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்களுக்கு வழங்குவானாக